முழிந்தானை கொல்லாமரக்கனை கிள்ளிக்கலந்தானை நீர்த்திமபாதிப்போய் உள்ளகளெல்லாரும் பாவைக்களம் புக்கார் வள்ளி எழுந்து வியாழமுறங்கிட்டு முழுங்கினோகரி கண்ணினாய் குளக்குளிரக் குழந்தை நீராடாதே பள்ளிக்கு நத்தியோ பாவாய் நீ நன்னாடாது கள்ளந்தவிருந்து கலந்தீ